வேதத்தின் அடிப்படை இரண்டாவது தெளிவான பொருள் கொள்வதில் ஐயப்பாடுகளுக்கு இடமளிக்கும் வசனங்களான முதஷாபிஹாத் எனும் வசனங்களாகும் எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தசாபிகான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள் எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹை அன்றி எவரும் அறியார் இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம் இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதாம் என்று கூறுகிறார்கள் மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள்தாம் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள் ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد அவர்கள் இவ்வாறு அல்லாஹுவிடம் இறங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் எங்கள் இறைவனே எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்திடாதே மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக சின்னமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாயிருக்கின்றாய் எங்கள் இறைவனே சின்னமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாயிருக்கின்றாய் அந்நாள் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல إِنَّ الَّذِينَ كَفَرُوا لَن تُغْنِيَ عَنْهُمْ أَمْوَالُهُمْ وَلَا أَوْلَادُهُمْ مِنَ اللَّهِ شَيْئًا وَأُولَئِكَ هُمْ وَقُودُ النَّارِ كَدَأْبِ آلِ فِرْعَوْنَ وَالَّذِينَ مِنْ قَبْلِهِمْ كَذَّبُوا بِآيَاتِنَا فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ وَاللَّهُ شَدِيدُ الْعِقَابِ قُل لِّلَّذِينَ كَفَرُوا سَتُغْلَبُونَ وَتُحْشَرُونَ إِلَى جَهَنَّمَ وَبِئْسَ الْمِهَادُ قَدْ كَانَ لَكُمْ آيَةٌ فِي فِئَتَيْنِ الْتَقَتَا فِئَةٌ تُقَاتِلُ فِي سَبِيلِ اللَّهِ وَأُخْرَى كَافِرَةٌ يَرَوْنَهُم مِثْلَيْهِمْ رَأْيَ الْعَيْنِ وَاللَّهُ يُؤَيِّدُ بِنَصْرِهِ مَن يَشَاءُ إن في ذلك لعبرة لأولي الأبصار நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹுவிடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டாது அவர்கள் நரகின் எரிபொருளாய்த்தான் இருப்பார்கள் திரு சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு முன் இறைவனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியைப் போல்தான் இவர்களுக்கும் நேரும் அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள் எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான் உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நபியே உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள் மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டிச் செல்லப்படுவீர்கள் அதுவோ மிக கெட்ட தங்குமிடமாகும் பதிருக்களத்தில் மோதிக்கொண்ட இரு பிரிவினரிடம் சின்னமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வழியில் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்கள் இரு மடங்கு அதிகமாயிருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆயினும் அல்லாஹு தான் நாடுகின்றவர்களுக்கு உதவி செய்து வலுவூட்டுகின்றான் என்பதை போரின் முடிவு நிரூபித்து விட்டது சின்னமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் மாபெரும் படிப்பினை பொதிந்து இருக்கிறது زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرف ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ பெண்கள் பிள்ளைகள் தங்கம் மற்றும் வெள்ளியினாலான பெருங்குவியல்கள் உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும் சின்னமாக அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது قُلْ أَؤُنَبِّئُكُم بِخَيْرٍ مِّن ذَلِكُمْ لِلَّذِينَ اتَّقَوْا عِندَ رَبِّهِمْ رَبِّهِمْ جَنَّاتٌ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَأَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَأَزْوَاجٌ مطهرة ورضوان من الله والله بصير بالعباد الذين يقولون رب رَبَّنَا إِنَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَقِنَا عَذَابَ النَّارِ الصَّابِرِينَ وَالصَّابِرِينَ والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار நபியே நீர் கூறும் இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா யார் இரையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள் தூய்மையான மனைவியரும் உடனிருப்பார்கள் அல்லாஹுவின் ஓவப்பையும் பெறுவார்கள் அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கின்றான் இவர்கள் பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இருப்பார்கள் எங்களுடைய இறைவனே சின்னமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள் இவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் மற்றும் இறை வழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கிறார்கள் شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز حكيم إن الدين عند الله الإسلام وَمَا اخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ وَمَنْ يَكْفُرْ يَكْفُرْ بِآيَاتِ اللَّهِ فَإِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ فَإِنْ حَاجُّوكَ فَقُلْ أَسْلَمْتُ وَجْهِيَ لِلَّهِ وَمَنِ اتَّبَعَنِ وَقُل لِّلَّذِينَ أُوتُوا الْكِتَابَ وَالْأُمِّيِّينَ أَأَسْلَمْتُمْ فَإِنْ أَسْلَمُوا فَقَدِ اهْتَدَوْا وَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ والله بصير بالعباد வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்பதற்கு அல்லாஹுவே சான்று பகர்கின்றான் மேலும் அந்த வல்லமை மிக்க நுண்ணறிவாளனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கு வானவர்களும் அறிவுடையோரும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்த வண்ணம் சான்று பகர்கின்றனர் சின்னமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும் வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததினால் அல்ல மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக மேலும் யாரேனும் அல்லாஹுவின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் சின்னமாக அல்லாஹ் விரைவானவனாயிருக்கின்றான் நபியே இனி அவர்கள் உம்மோடு தர்க்கம் புரிந்தால் அவர்களிடம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹின் முன் அடிபணிந்து விட்டோம் என்று கூறுவீராக இன்னும் வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி நீங்களும் அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சின்னமாக நேர்வழி அடைந்தவர்களாவர் அவர்கள் புறக்கணித்தாலோ இறை தூதை அவர்களிடம் எடுத்துரைப்பது மட்டுமே உம்மீது கடமையாகும் அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டிருக்கின்றான் يكفرون بآيات الله ويقتلون مُسْتَكْبِرِينَ بِغَيْرِ حَقٍّ وَيَقْتُلُونَ الَّذِينَ يَأْمُرُونَ بِالْقِسْطِ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 நபியே நீர் கூறுவீராக அல்லாஹுவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் மேலும் நீ நாடுகின்றவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய் நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய் மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய் நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன சின்னமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன் நீயே இரவை பகலில் கோர்க்கச் செய்கின்றாய் மேலும் பகலை இரவிலும் கோர்க்கச் செய்கின்றாய் இன்னும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றாய் لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَلَيْسَ مِنَ اللَّهِ فِي شَيْءٍ إِلَّا أَن تَتَّقُوا مِنْهُمْ تُقَاةً وَيُحَذِّرُكُمُ اللَّهُ نَفْسَهُ وَإِلَى اللَّهِ الْمَصِيرُ قُلْ إِن تُخْفُوا مَا فِي صُدُورِكُمْ أَوْ تُبْدُوهُ يَعْلَمْهُ اللَّهُ وَيَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ يَوْمَ تَجِدُ كُلُّ نَفْسٍ مَا عَمِلَتْ مِنْ خَيْرٍ مُحْضَرًا وَمَا عَمِلَتْ مِنْ سُوءٍ تَوَدُّ لَوْ أَنَّ بَيْنَهَا وَبَيْنَهُ أَمَدًا بَعِيدًا وَيُحَذِّرُكُمُ اللَّهُ نَفْسَهُ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாய் ஆதரவாளர்களாய் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹுவுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான் இன்னும் அல்லாஹுவின் பக்கமே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது நபியே மக்களை எச்சரிப்பீராக உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் ஒவ்வொர் ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும் அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா என மனிதன் ஆவலுருவான் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான் மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாயிருக்கின்றான் قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ قُلْ أَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْكَافِرِينَ நபியே மக்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெருங்கருணையுடையவனுமாயிருக்கின்றான் நபியே நீர் கூறும் நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயின் சின்னமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான் إِنَّ اللَّهَ اصْطَفَى آدَمَ وَنُوحًا وَآلَ إِبْرَاهِيمَ وَآلَ عِمْرَانَ عَلَى الْعَالَمِينَ ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم فَلَمَّا وَضَعَتْهَا قَالَتْ رَبِّ إِنِّي وَضَعْتُهَا أُنثَى وَاللَّهُ أَعْلَمُ بِمَا وَضَعَتْ وَلَيْسَ الذَّكَرُ كَالْأُنثَى وَإِنِّي إِنِّي سَمَّيْتُهَا مَرْيَمَ وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ சின்னமாக அல்லாஹ் அகிலத்தார்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூது பணிக்காக ஆதத்தையும் நூகையும் இப்ராஹீமின் வழித்தோன்றல்களையும் இம்ரானின் வழித்தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இவர்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்களாவர் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாயிருக்கின்றான் இம்ரானை சார்ந்த பெண் என் இறைவனே நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்துள்ளேன் எனவே இந்த காணிக்கையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக சின்னமாக நீ நன்கு செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான் பிறகு அவள் அதை பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினாள் என் இறைவா நான் அதை பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேனே ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாளோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தையைப் போலன்று நான் அக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன் மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றலுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كُلَّمَا دَخَلَ عَلَيْهَا زَكَرِيَّا الْمِحْرَابَ وَجَدَ عِندَهَا رِزْقًا قَالَ يَا مَرْيَمُ أَنَّى لَكِ هَذَا قَالَتْ هُوَ مِنْ عِندِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَرْزُقُ مَن يَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ هُنَالِكَ دَعَا زَكَرِيَّا رَبَّهُ قَالَ رَبِّ هَبْ لِي مِن لَّدُنكَ ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاءِ فَنَادَتْهُ الْمَلَائِكَةُ وَهُوَ قَائِمٌ يُصَلِّي فِي الْمِحْرَابِ أَنَّ اللَّهَ يُبَشِّرُكَ بِيَحْيَى مُصَدِّقًا بِكَلِمَةٍ مُصَدِّقًا بِكَلِمَةٍ مِّنَ اللَّهِ وَسَيِّدًا وَحَصُورًا وَنَبِيًّا مِّنَ الصَّالِحِينَ ஆகவே அவளுடைய இறைவன் அந்த பெண் குழந்தைதனை அன்போடு ஏற்றுக்கொண்டான் மேலும் அதை சிறப்புடன் வளர்த்தான் ஜக்கரியாவை அக்குழந்தைக்கு பாதுகாவலராகவும் ஆக்கினான் மரியம் இருந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் உணவுப் பொருள் அவளிடத்தில் இருப்பதை காண்பார் மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்பார் இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது தான் நாடியவர்களுக்கு தின்னமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகின்றான் என்று மரியம் பதிலுரைப்பார் அங்கு இந்நிலையை கண்ட ஜக்கரியா தன் இறைவனிடம் இறைஞ்சினார் என் இறைவனே எனக்கு தூய ஒரு வழித்தோன்றலை உனது ஆற்றலால் வழங்குவாயாக நிச்சயமாக நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன் அதற்கு மறுமொழியாக அவர் மெஹராபில் மாடத்தினுள் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள் அல்லாஹ் உமக்கு எகையா என்ற மகவை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கின்றான் அவர் அல்லாஹுவிடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராய் விளங்குவார் மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும் மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார் நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார் மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார் قال رب أن أَنَّى يَكُونُ لِي غُلَامٌ وَقَدْ بَلَغَنِيَ الْكِبَرُ وَامْرَأَتِي عَاقِرٌ قال كذلك الله يفعل ما يشاء قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس ثلاثة أيام إلا رمزاً وَاذْكُر رَّبَّكَ كَثِيرًا وَسَبِّحْ بِالْعَشِيِّ وَالْإِبْكَارِ ஜக்கரியா வினவினார் என் இறைவா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நானோ முதுமையடைந்து விட்டேன் என் மனைவியோ மலடியாயிருக்கிறாள் அதற்கு இறைவன் இவ்வாறே நடைபெறும் அல்லாஹு தான் நாடுகின்றவற்றை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 لَكُم مِّنَ الطِّينِ كَهَيْئَةِ الطِّينِ الطَّيْرِ فَأَنفُخُ فِيهِ فَيَكُونُ طَيْرًا بِإِذْنِ اللَّهِ وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ وَأُنَبِّئُكُم بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لَكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَلِأُحِلَّ لَكُمْ بَعْضَ الَّذِي حُرِّمَ عَلَيْكُمْ وَجِئْتُكُمْ بِآيَةٍ مِنْ رَبِّكُمْ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ إِنَّ اللَّهَ رَبِّي وَرَبُّكُمْ فَاعْبُدُوهُ هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் மரியமே சின்னமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி சொல்கின்றான் அதன் பெயர் மரியத்தின் குமாரர் ஈசா அல் மசீஹ் என்பதாகும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாஹுவிடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திகழ்வார் மேலும் அவர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் பேசுவார் மேலும் நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராயும் திகழ்வார் இதனை கேட்ட மரியம் என் இறைவனே என்னை எந்த மனிதனும் தீண்டாமல் இருக்க எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று வினவினார் அல்லாஹு கூறினான் அவ்வாறுதான் நடக்கும் அல்லாஹு தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான் அவன் எதையேனும் செய்ய தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் அதற்கு கட்டளையிடுவான் உடனே அது ஆகிவிடுகின்றது பிறகு வானவர்கள் தமது பேச்சை தொடர்ந்தார்கள் இன்னும் அல்லாஹ் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பான் சௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுத்தருவான் மேலும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு அவரை தன் தூதராகவும் நியமிப்பான் இறை தூதர் எனும் அந்தஸ்தில் அவர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் வந்தபோது கூறினார் சின்னமாக நான் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று கொண்டு வந்துள்ளேன் நான் உங்கள் முன் களிமண்ணிலிருந்து பறவையின் உருவத்தைப் போல் ஒன்றை செய்து அதில் ஊதுவேன் அது அல்லாஹுவின் கட்டளையினால் பறவையாகிவிடும் மேலும் நான் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டமுடையவனையும் குணமாக்குவேன் இன்னும் இறந்தவர்களை அவனது அனுமதி கொண்டு உயிர் பெற்றழச் செய்வேன் அது மட்டுமன்று நீங்கள் உண்பவற்றையும் உங்கள் இல்லங்களில் சேமித்து வைப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் நீங்கள் இறை நம்பிக்கையுடையோராயின் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு போதிய சான்று உண்டு மேலும் தற்பொழுது தௌராத்தின் அறிவுரைகளிலிருந்து எவை என் முன் உள்ளனவோ அவற்றை மெய்ப்படுத்திடவும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக்கி வைத்திடவும் நான் வந்துள்ளேன் நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்றினை கொண்டு வந்துள்ளேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் உறுதியாக அல்லாஹுதான் என்னுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதியுமாவான் எனவே நீங்கள் அவனுக்கே பணிந்து வாழுங்கள் இதுதான் நேரான வழியாகும் பலம் أحست عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد وَاشْهَدْ بِأَنَّا مُسْلِمُونَ رَبَّنَا آمَنَّا بِمَا أَنزَلْتَ وَاتَّبَعْنَا الرَّسُولَ فَاكْتُبْنَا مَعَ الشَّاهِدِينَ இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்து கொண்டபோது அல்லாஹுவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார் ஹவாரிகள் எனும் சீடர்கள் பதிலளித்தார்கள் நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்களாயிருக்கின்றோம் நாங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் சின்னமாக நாங்கள் இறையானைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீரே சாட்சியாக இருக்கும் எங்கள் இறைவனே நீ இறக்கியருடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தூதரையும் பின்பற்றுகின்றோம் எனவே நீ எங்கள் பெயர்களை சத்தியத்திற்கு சான்று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 வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்தியே வைப்பேன் இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் வந்தேயாக வேண்டும் அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவேன் ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையான தண்டனை அளிப்பேன் மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும் மேலும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அநீதி இழைப்போரை அல்லாஹு ஒருபோதும் நேசிப்பதில்லை ذَلِكَ نَتْلُوهُ عَلَيْكَ مِنَ الْآيَاتِ وَالذِّكْرِ الْحَكِيمِ إِنَّ مَثَلَ عِيسَى عِندَ اللَّهِ كَمَثَلِ آدَمَ خَلَقَهُ مِن تُرَابٍ ثُمَّ قَالَ لَهُ كُن فَيَكُونُ الْحَقُّ الْحَقُّ مِنْ رَبِّكَ فَلَا تَكُنْ مِنَ الْمُمْتَرِينَ நபியே நாம் எடுத்துரைக்கும் இவை சான்றுகளும் ஞானமும் நிறைந்த அறிவுரைகளாகும் சின்னமாக அல்லாஹ்விடத்தில் ஈசாவின் ஓமை ஆதத்தை போன்றதாகும் அல்லாஹ் அவரை மண்ணினால் படைத்தான் பிறகு ஆகுக என்று கட்டளையிட்டான் உடனே அவர் ஆகிவிட்டார் இந்த உண்மைகள் உம்முடைய இறைவனிடமிருந்து எடுத்துரைக்கப்படுகின்றன எனவே ஐயம் கொள்வோரில் நீரும் ஒருவராகி விடாதீர் فمن حجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندع أبناءنا وأبناءكم قُلْ تَعَالَوْا نَدْعُ أَبْنَاءَنَا وَأَبْنَاءَكُمْ وَنِسَاءَنَا وَنِسَاءَكُمْ وَأَنفُسَنَا وَأَنفُسَكُمْ ثُمَّ نَبْتَهِلْ ثُمَّ نَبْتَهِلْ فَنَجْعَلْ لَعْنَةَ اللَّهِ عَلَى الْكَاذِبِينَ إِنَّ هَذَا لَهُوَ الْقَصَصُ الْحَقُّ وَمَا مِنْ إِلَٰهٍ إِلَّا اللَّهُ وَإِنَّ اللَّهَ لَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ عَلِيمٌ بِالْمُفْسِدِينَ இந்த அறிவு உம்மிடம் வந்த பின்பு யாரேனும் உம்மிடம் இவ்விவகாரத்தில் தர்க்கம் செய்தால் நபியே அவர்களிடம் நீர் கூறும் வாருங்கள் உங்கள் மக்களையும் எங்கள் மக்களையும் உங்கள் பெண்களையும் எங்கள் பெண்களையும் நாங்களும் நீங்களும் அழைத்து கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று பணிந்து இறைஞ்சுவோம் இவை யாவும் முற்றிலும் சரியான நிகழ்ச்சிகளாகும் மேலும் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை உண்மை யாதெனில் சின்னமாக அல்லாஹுடைய வலிமையே அனைத்தையும் விட மேலோங்கி இருக்கிறது மேலும் அவனுடைய நுண்ணறிவே இப்பேரண்டத்தின் அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் மேற்கூறப்பட்ட நிபந்தனையின்படி தர்க்கம் புரிய முன்வராமல் புறக்கணித்துவிட்டால் அவர்கள் குழப்பவாதிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும் குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ تَعَالَوْا إِلَى كَلِمَةٍ سَوَاءٍ بَيْنَنَا وَبَيْنَكُمْ أَلَّا نَعْبُدَ إِلَّا اللَّهَ وَلَا نُشْرِكَ بِهِ شَيْئًا أَلَّا نَعْبُدَ إِلَّا اللَّهَ وَلَا نُشْرِكَ بِهِ شَيْئًا وَلَا يَتَّخِذَ بَعْضُنَا بَعْضًا أَرْبَابًا مِنْ دُونِ اللَّهِ فَإِن تَوَلَّوْا فَقُولُوا اشْهَدُوا بِأَنَّا مُسْلِمُونَ நபியே நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை வைக்க மாட்டோம் மேலும் நம்மில் எவரும் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் இறைவனாய் ஆக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இந்த அழைப்பினை ஏற்க மறுப்பார்களேயானால் சின்னமாக நாங்கள் முஸ்லிம்கள் அதாவது அல்லாஹுக்கு மட்டுமே கீழ்ப்படுகின்றவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று தெளிவாக கூறிவிடுங்கள் يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أَفَلَا تَعْقِلُونَ هَا أَنْتُمْ هَؤُلَاءِ حَاجَجْتُمْ فِيمَا لَكُمْ بِهِ عِلْمٌ فَلِمَ تُحَاجُّونَ والله يعلم وأنتم لا تعلمون ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا كَانَ مِنَ الْمُشْرِكِينَ إِنَّ أَوْلَى النَّاسِ بِإِبْرَاهِيمَ لَلَّذِينَ اتَّبَعُوهُ وَهَذَا النَّبِيُّ وَالَّذِينَ آمَنُوا وَاللَّهُ وَلِيُّ வேதம் அருளப்பட்டவர்களே இப்ராஹிம் உடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகின்றீர்கள் அவருக்கு பின்னர்தான் தௌராத்தும் இந்தியிலும் இறக்கி அருளப்பட்டன இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீர்கள் இப்போது நீங்கள் முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய ஏன் முற்படுகின்றீர்கள் அல்லாஹ் நன்கு அறிகின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லிமாக இருந்தார் மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் எப்போதும் இருந்ததில்லை இப்ராஹீமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலே மிகவும் அருகதையானவர்கள் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கின்றான் طائفة من أهل الكتاب لو يضلونكم وما يضلون إلا أنفسهم وما يشعرون يا أهل الكتاب لم تكفرون بآيات الله وأنتم تشهدون يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكفرون وَتَكْتُمُونَ الْحَقَّ وَأَنْتُمْ تَعْلَمُونَ இறை நம்பிக்கை கொண்டோரே வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கின்றார்கள் ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை வேதம் அருளப்பட்டவர்களே நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாஹுவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கின்றீர்கள் வேதம் அருளப்பட்டவர்களே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து ஏன் அதனை சந்தேகத்திற்குரியதாய் ஆக்குகின்றீர்கள் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைக்கின்றீர்கள் طَائِفَةٌ مِنْ أَهْلِ الْكِتَابِ آمِنُوا بِالَّذِي أُنْزِلَ عَلَى الَّذِينَ آمَنُوا وَجْهَ النَّهَارِ وَاكْفُرُوا آخِرَهُ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ وَلَا تُؤْمِنُوا إِلَّا لِمَن تَبِعَ دِينَكُمْ قُلْ إِنَّ الْهُدَى هُدَى اللَّهِ أَن يُؤْتَىٰ أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ يَخْتَصُّ بِرَحْمَتِهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள் இந்த நபியை நம்பியவர்கள் மீது இறக்கியருளப்பட்டவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள் இப்படி செய்வதால் நம்பிக்கையாளர்கள் தம் நம்பிக்கையை விட்டு திரும்பிவிடக்கூடும் மேலும் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களைத் தவிர வேறு யாரையும் நம்பாதீர்கள் நபியே நீர் கூறும் சின்னமாக அல்லாஹுடைய வழிகாட்டுதல்தான் உண்மையான வழிகாட்டுதலாகும் மேலும் உங்களுக்கு கிடைத்திருப்பது போலவே மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்காக வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அது இறைவன் வழங்கியதே ஆகும் நபியே அவர்களிடம் நீர் கூறும் சின்னமாக சிறப்பனைத்தும் அல்லாஹுவின் கரத்திலேயே உள்ளன தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகின்றான் மேலும் அல்லாஹு பரந்த நோக்குடையவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாவான் தான் நாடுபவர்களை தன் அருள்படைக்கு உரியவர்களாக்குகின்றான் மேலும் அல்லாஹுவின் அருள் மகத்தானதாகும் وَمِنْ أَهْلِ الْكِتَابِ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِقِنْطَارٍ يُؤَدِّهِ إِلَيْكَ وَمِنْهُمْ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ لَا يؤديه عَبْدِهِ إِلَيْكَ إِلَّا مَا دُمْتَ عَلَيْهِ قَائِمًا ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لَيْسَ عَلَيْنَا فِي الْأُمِّيِّينَ سَبِيلٌ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ بَلَى مَنْ أَوْفَى بِعَهْدِهِ وَعَهْدِهِ وَاتَّقَى فَإِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُتَّقِينَ إِنَّ الَّذِينَ يَشْتَرُونَ بِعَهْدِ اللَّهِ وَأَيْمَانِهِمْ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَا خَلَاقَ لَهُمْ فِي الْآخِرَةِ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يَنظُرُ إِلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا يُزَكِّيهِمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ வேதம் அருளப்பட்டவர்களில் சிலர் உள்ளனர் அவர்களை நம்பி நீர் ஒரு செல்வக் குவியலை அவர்களிடம் ஒப்படைத்தாலும் உம்மிடம் அதனை திருப்பித் தந்து விடுவார்கள் அவர்களில் இன்னும் சிலர் உள்ளனர் அவர்களை நம்பி ஒரு காசை கொடுத்தாலும் கூட நீர் அதற்காக விடாப்பிடியாய் நின்றாலே ஒழிய அதனை உம்மிடம் திருப்பித் தரமாட்டார்கள் அவர்களின் இந்த நாணயமின்மைக்கு காரணம் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்ததுதான் யூதர் அல்லாத உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் அல்லாஹுவினால் விசாரிக்கப்பட மாட்டோம் இவ்வாறு அல்லாஹுவின் மீது அவர்கள் அப்பட்டமான பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அல்லாஹ் இது போன்ற எதையும் சொல்லவில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருக்கின்றார்கள் அவ்வாறல்ல அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது எவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையிலிருந்து விலகிக் கொள்கின்றாரோ அவரே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவராவார் ஏனெனில் தீவினையிலிருந்து விலகிக் கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் எவர்கள் அல்லாஹுவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்று விடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எவ்வித நற்பேரும் இல்லை இறுதி தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனைதான் இருக்கிறது وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُم بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ فَاحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَمَا هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ அவர்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் வேதத்தை படிக்கும்போது தம் நாவுகளை அவர்கள் சுழற்றுகிறார்கள் அவர்கள் படிக்கின்ற யாவும் வேதத்தில் உள்ளவையே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மை யாதெனில் அவர்கள் படிப்பவை வேதத்தில் உள்ளவை அல்ல நாங்கள் படிக்கின்ற இவை யாவும் இறைவனிடமிருந்து வந்தவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அவை உண்மையில் இறைவனிடமிருந்து வந்தவை அல்ல அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள் ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم الحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن ولكن كونوا رب رَبَّانِيِّينَ بِمَا كُنتُمْ تُعَلِّمُونَ الْكِتَابَ وَبِمَا كُنتُمْ تَدْرُسُونَ وَلَا يَأْمُرَكُمْ أَن تتعلمون الْمَلَائِكَةَ وَالنَّبِيِّينَ أَرْبَابًا أَيَأْمُرُكُم بِالْكُفْرِ بَعْدَ إِذْ أَنْتُمْ مُسْلِمُونَ ஒருவருக்கு அல்லாஹு வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாஹுவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின் தேட்டப்படி ரப்பானிகள் எனும் இறைவனையே சார்ந்திருக்கும் நல்லடியார்களாய் திகழுங்கள் என்றே அவர் கூறுவார் வானவர்களையோ இறை தூதர்களையோ உங்கள் கடவுளர்களாய் ஆக்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு ஒருபோதும் அவர் கட்டளையிட மாட்டார் நீங்கள் முற்றிலும் இறைவனுக்கு பணிந்து விட்ட பிறகு முஸ்லிம்களாய் திகழும் போது நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவானா என்ன وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الْحَيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين فَمَن تَوَلَّى بَعْدَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ அல்லாஹ் நபிமார்களிடம் இவ்வாறு உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைவு கூறுங்கள் நான் இப்போது உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கி இருக்கின்றேன் இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை மெய்ப்படுத்தக்கூடிய வேறோர் இறை தூதர் உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருக்கு உதவி புரிந்திடவும் வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டு அல்லாஹு வினவினான் இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை அதனால் ஏற்படும் மாபெரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா அவர்கள் ஆம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள் அல்லாஹு கூறினான் அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கின்றேன் இதன் பிறகு அல்லாஹுவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து யார் பின்வாங்கி செல்கின்றார்களோ அவர்களே பாவிகளாவர் أَفَغَيْرَ دِينِ اللَّهِ يَبْغُونَ وَلَهُ أَسْلَمَ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ طَوْعًا وَكَرْهًا وَإِلَيْهِ يُرْجَعُونَ قُلْ آمَنَّا بِاللَّهِ وَمَا أُنْزِلَ عَلَيْنَا وَمَا أُنْزِلَ عَلَى ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى والأسباط وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ இனி அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியையா இவர்கள் விரும்புகின்றார்கள் உண்மை என்னவெனில் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ்ப்படிந்து முஸ்லிமாக இருக்கின்றன மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கின்றனர் நீர் கூறுவீராக நாங்கள் அல்லாஹுவையும் எங்கள் மீது இறக்கியருளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் மற்றும் யாகூபின் வழித்தோன்றல்கள் ஆகியோர் மீது இறக்கியருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் மூசா ஈசா மற்றுமுள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கியருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையும் காட்டுவதில்லை மேலும் நாங்கள் அல்லாஹுவுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையை இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான் كَيْفَ يَهْدِي اللَّهُ قَوْمًا كَفَرُوا بَعْدَ إِيمَانِهِمْ وَشَهِدُوا أَنَّ الرَّسُولَ حَقٌّ وَجَاءَهُمُ الْبَيِّنَاتُ والله لا يهدي القوم الظالمين أولئك جزاؤهم لَعْنَةَ اللَّهِ وَالْمَلَائِكَةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ خَالِدِينَ فِيهَا لَا يُخَفَّفُ عَنْهُمُ الْعَذَابُ وَلَا هُمْ يُنظَرُونَ إِلَّا الَّذِينَ تَابُوا مِن بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அவர்களோ இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள் மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன இவ்வாறு கொடுமை புரியும் சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை அவர்கள் புரிந்த கொடுமைகளுக்காக அல்லாஹுவும் வானவர்களும் மக்கள் அனைவரும் அவர்கள் மீது இடுகின்ற சாபம்தான் அவர்களுக்குரிய சரியான கூறியாகும் சாபக்கேடான நிலையிலேயே அவர்கள் என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள் தண்டனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது மேலும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாது ஆயினும் அதற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையை திருத்திக் கொண்டவர்களை தவிர அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் ஏனெனில் சின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான் إِنَّ الَّذِينَ كَفَرُوا بَعْدَ إِيمَانِهِمْ ثُمَّ وازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون إن الذين كفروا وماتوا وهم كفر كَفَّارٌ فَلَن يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ مِلْءُ الْأَرْضِ ذَهَبًا وَلَوِ افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டபின் நிராகரிப்பை மேற்கொண்டனரோ மேலும் நிராகரிப்பிலேயே மூழ்கிக் கொண்டு போகின்றனரோ அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள்தான் முதிர்ந்த வழிகேடர்கள் சின்னமாக எவர்கள் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையில் மரணமடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் தம்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பூமி நிரம்ப பொன்னை ஈட்டுத் தொகையாக தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இருக்க மாட்டார்கள் لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் சின்னமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة قُلْ فَأْتُوا بِالتَّوْرَاةِ فَاتْلُوهَا إِن كُنتُمْ صَادِقِينَ فَمَنِ افترى على الله الكذب من بعد ذلك فأولئك هم الظالمون قل صدق الله فاتقوا فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين முகம்மது நபியுடைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் உன்பொருள்கள் அனைத்தும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன ஆனால் தௌராத் அருளப்படுவதற்கு முன் சில பொருட்களை இஸ்ராயில் அதாவது யாக்கூப் தாமாகவே தமக்கு தடுக்கப்பட்டனவாய் ஹராமாய் ஆக்கிக் கொண்டிருந்தார் எனவே நபியே அவர்களிடம் நீர் கூறும் உங்கள் ஆட்சேபனையில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் சௌராத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு வாசகத்தையேனும் படித்து காட்டுங்கள் எனவே அதற்கு பின்னரும் யார் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைத்தவாறு இருக்கின்றார்களோ அவர்கள்தாம் உண்மையில் கொடுமையாளர்கள் ஆவர் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் உண்மையே உரைக்கின்றான் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் மேலும் இப்ராஹீம் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் இருந்ததில்லை إن أول بيت وضع للناس للذي ببكة مَكَّةَ مُبَارَكًا وَهُدًى لِلْعَالَمِينَ فِيهِ آيَاتٌ بَيِّنَاتٌ مَقَامُ إِبْرَاهِيمَ وَمَن دَخَلَهُ كَانَ آمِنًا وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا وَمَن كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ சின்னமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கத்தலம் மக்காவில் உள்ளதேயாகும் அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்று தொழுத இடமும் உள்ளன மேலும் அது எத்தகைய ஆலயம் எனில் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகின்றார் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹுவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் ஆனால் யாரேனும் இக்கட்டளையை செயல்படுத்த மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும் உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவனாய் இருக்கின்றான் قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ لِمَ تَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَاللَّهُ شَهِيدٌ عَلَى مَا تَعْمَلُونَ قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ لِمَ تَصُدُّونَ يَصُدُّونَ عَن سَبِيلِ اللَّهِ مَنْ آمَنَ تَبْغُونَهَا عِوَجًا وَأَنْتُمْ شُهَدَاءُ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ நபியே நீர் கூறுவீராக வேதம் அருளப்பட்டவர்களே நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் நபியே நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவரை அல்லாஹுடைய வழியில் செல்ல விடாமல் ஏன் தடுக்கின்றீர்கள் அவர்கள் நேரான வழியில்தான் செல்கின்றார்கள் என்பதற்கு நீங்களே சான்று வழங்குவோராயிருந்தும் அவர்கள் கோணலான வழியில் செல்ல வேண்டுமென ஏன் விரும்புகின்றீர்கள் உங்கள் செயல்களை குறித்து அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை يا أيها الذين آمنوا إن تطيعوا فريقا من الذين أوتوا الكتاب يردوكم بعد إيمانكم كافرين وَكَيْفَ تَكْفُرُونَ وَأَنْتُمْ تُتْلَى عَلَيْكُمْ آيَاتُ اللَّهِ وَفِيكُمْ رَسُولُهُ وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ இறை நம்பிக்கை கொண்டவர்களே வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை பிறழச் செய்து இறைமறுப்பின்பால் உங்களை கொண்டு போய் விடுவார்கள் உங்களுக்கு அல்லாஹுவின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கின்றார் அவ்வாறு இருக்க இறைமறுப்பின்பால்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 காப்பாற்றி விட்டான் இவ்விதம் அல்லாஹு தன் சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் இதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கான பாதையை அடைந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم يوم تبيض وُجُوهٌ وَتَسْوَدُّ وُجُوهٌ فَأَمَّا الَّذِينَ اسْوَدَّتْ وُجُوهُهُمْ أَكَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنْتُمْ تَكْفُرُونَ وَأَمَّا الَّذِينَ بِيَضَّتْ وُجُوهُهُمْ فَفِي رَحْمَةِ اللَّهِ هُمْ فِيهَا خَالِدُونَ تِلْكَ آيَاتُ اللَّهِ نَتْلُوهَا عَلَيْكَ بِالْحَقِّ وَمَا اللَّهُ يُرِيدُ ظُلْمًا لِلْعَالَمِينَ وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும் அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும் தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் எவர்கள் இப்பணியை புரிகிறார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர் ஆவர் எவர்கள் தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னர் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவினராய் சிதறண்டு விட்டார்களோ அவர்களைப் போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள் யார் இத்தகைய நடத்தையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் மாபெரும் தண்டனை உண்டு அந்நாளில் சிலரின் முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருக்கும் மற்றும் சிலரின் முகங்களோ துயரத்தால் கருத்து போயிருக்கும் எவர்களுடைய முகங்கள் கருத்திருக்குமோ அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை எனும் அருட்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டீர்கள் அல்லவா இவ்வாறு நீங்கள் நன்றி மறந்து வாழும் போக்கினை மேற்கொண்டதால் இப்போது நரக வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும் எவருடைய முகங்கள் மின்னிக் கொண்டிருக்குமோ அவர்கள் அல்லாஹுவுடைய அருளில் இருப்பார்கள் மேலும் அதிலே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இவை அல்லாஹுவின் அருளுரைகள் இவற்றை மிகச் சரியாக உமக்கு நாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் அல்லாஹ் அகிலத்தார்க்கு கொடுமை புரிய நாடுவதில்லை வானங்கள் பூமி இவற்றில் உள்ள அனைத்து பொருள்களின் உரிமையாளன் அல்லாஹுவே ஆவான் மேலும் எல்லா விவகாரங்களும் அல்லாஹுவிடமே திரும்ப கொண்டு வரப்படுகின்றன كُنْتُمْ خَيْرَ أُمَّةٍ أُخْرِجَتْ لِلنَّاسِ تَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَتَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَتُؤْمِنُونَ بِاللَّهِ وَلَوْ آمَنَ أَهْلُ الْكِتَابِ لَكَانَ خَيْرًا لَّهُمْ منهم المؤمنون وأكثرهم الفاسقون لن يضروكم إلا أذى وإن يقاتلوكم يولوكم الأدبار ثم لا ينفرون ينصرون ضربت عليهم الذين الذِّلَّةُ أَيْنَمَا تُقِفُوا إِلَّا بِحَبْلٍ مِّنَ اللَّهِ وَحَبْلٍ مِّنَ النَّاسِ وَبَاءُوا بِغَضَبٍ مِّنَ اللَّهِ وَضُرِبَتْ عَلَيْهِمُ الْمَسْكَنَةُ ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் வேதம் அருளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்குத்தான் நன்மையாக இருந்திருக்கும் ஆனால் அவர்களில் சிலரே நம்பிக்கையாளராய் இருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுபவர்களாயிருக்கின்றனர் அவர்களால் உங்களுக்கு தீங்கு எதையும் இழைத்துவிட முடியாது சிறு சிறு தொல்லைகள் தருவதை தவிர ஆயினும் உங்களோடு போரிட்டால் அவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள் பிறகு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 தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பவை இவற்றை விட அதிக கொடியனவாக இருக்கின்றன நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம் நீங்கள் அறிவுடையோராயின் அவர்களோடு தொடர்பு கொள்வதில் விழிப்புடன் இருங்கள் அவர்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை நீங்களோ எல்லா இறை வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களுடைய தூதரையும் வேதத்தையும் நம்புகிறோம் என கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதுமே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை கடிக்கின்றார்கள் அவர்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் எரிச்சலிலேயே மூழ்கிச் சாகுங்கள் சின்னமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைந்திருப்பவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் உங்களுக்கு நன்மை ஏதும் கிட்டிவிட்டால் அது அவர்களை வருந்த செய்கின்றது மேலும் உங்களுக்கு துன்பம் நேர்ந்துவிட்டாலோ அது அவர்களை மகிழ்வுறச் செய்கிறது ஆனால் நீங்கள் நிலைகுலையாமலும் அல்லாஹுவுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதில்லை சின்னமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் وَإِذْ غَدَوْتَ مِنْ أَهْلِكَ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 هذا يمددكم ربكم بخمسة آلاف من الملائكة مسومين وَمَا جَعَلَهُ اللَّهُ إِلَّا بُشْرَى لَكُمْ وَلِتَطْمَئِنَّ قُلُوبُكُمْ بِهِ وَمَا النَّصْرُ إِلَّا مِنْ عِنْدِ اللَّهِ الْعَزِيزِ الْحَكِيمِ ليقطع طرفا من الذين كفروا أو يكبتهم فينقلبوا خائبين உங்களுடைய இறைவன் மூவாயிரம் வானவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்திருந்தது போதுமானதில்லையா என்று நீர் இறை நம்பிக்கையாளர்களிடம் கேட்டதை நினைவு கூறும் ஆம் நீங்கள் நிலைகுலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சி பணியாற்றினால் எந்த கணத்தில் பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகின்றார்களோ அந்த கணத்தில் உங்கள் இறைவன் மூவாயிரம் என்ன போர் அடையாளமுடைய ஐயாயிரம் வானவர்களின் மூலம் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் உங்கள் இதயங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவுமே வெற்றி என்பது மிக்க வலிமையுடையவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹுவிடமிருந்தே கிடைக்கின்றது அல்லாஹ் இத்தகைய உதவியை உங்களுக்கு செய்வதெல்லாம் நிராகரித்தவர்களில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களை படுதோல்வியில் ஆழ்த்தி அவர்கள் ஏமாற்றமடைந்தவர்களாய் திரும்பிச் செல்வதற்காகத்தான் لَيْسَ لَكَ مِنَ الْأَمْرِ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 தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள் ஏனெனில் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார் மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் இத்தகையோரின் கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களுமாகும் அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் நற்செயல்கள் புரிவோருக்கான கூலி எத்துணை நன்றாய் இருக்கின்றது قَبْلِكُمْ سُنَنٌ فَسِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُكَذِّبِينَ هَذَا بَيَانٌ لِّلنَّاسِ وَهُدًى وَمَوْعِظَةٌ للمتقين உங்களுக்கு முன் பல்வேறு காலகட்டங்கள் கடந்து சென்றிருக்கின்றன பூமியில் சுற்றித் திரிந்து அல்லாஹுவின் சட்டதிட்டங்களையும் அறிவுரைகளையும் பொய் என்று கூறியவர்களின் இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை பாருங்கள் இது மக்களுக்குரிய தெளிவான விளக்கமாகும் மேலும் இறைவனை அஞ்சி வாழ்வோர்க்கு வழிகாட்டியும் அறவுரையுமாகும் ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين إن يمسسكم قرح فقد مس الْقَوْمَ قَرْحٌ مِثْلُهُ وَتِلْكَ الْأَيَّامُ نُدَاوِلُهَا بَيْنَ النَّاسِ وَلِيَعْلَمَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا ويتخذ مِنكُمْ شُهَدَاءَ والله لا يحب الظالمين وليمحص الله الذين آمنوا ويمحق الكافرين أَمْ حَسِبْتُمْ أَن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنكُمْ وَيَعْلَمَ الصَّابِرِينَ وَلَقَدْ كُنتُمْ تمنون الموت من قبل أن تلقوه فقد رأيتموه وأنتم تنظرون நீங்கள் மனந்தளர்ந்து விடாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையுடையோராயின் நீங்களே மேலோங்குவீர்கள் இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதென்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிரணியினருக்கும் இதே போன்ற காயம் ஏற்படத்தான் செய்தது இவையெல்லாம் காலத்தின் மாற்றங்கள் ஆகும் இவற்றை மக்களிடையே நாம் மாறி மாறி வரச் செய்கின்றோம் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கையுடையவர்கள் யார் என்பதனை அல்லாஹு கண்டறிந்து உண்மையிலேயே சத்தியத்திற்கு சான்று பகர்கின்றவர்களை சுகதாக்களை உங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காகத்தான் ஏனெனில் அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை இவ்வாறெல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் அல்லாஹு நாடியிருந்தான் உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லாஹு அறியாமலும் உங்களில் நிலைகுலையாமல் நிற்பவர்கள்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 உங்களின் பாதுகாவலன் மேலும் அவன் உதவி செய்வோரில் மிகச் சிறந்தவன் சத்தியத்தை நிராகரிப்போரின் உள்ளங்களில் வெகு விரைவில் நாம் பேரச்சத்தை ஏற்படுத்துவோம் ஏனெனில் இறைவனுக்கு இணையானவை என்று நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் எவற்றுக்கு அல்லாஹ் இறைக்கிடவில்லையோ அவற்றை அவனுடன் இணையாக்கிவிட்டார்கள் இவர்கள் இறுதியாக போய் சேருமிடம் நரகமே அக்கிரமக்காரர்கள் சேர இருக்கும் இந்த இடம் எத்துணை கெட்டது ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه حتى إِذَا فَشِلْتُمْ وَتَنَازَعْتُمْ فِي الْأَمْرِ وَعَصَيْتُمْ مِنْ بَعْدِ مَا أَرَاكُمْ مَا تُحِبُّونَ مِنْ صَرَفَكُمْ عَنْهُمْ لِيَبْتَلِيَكُمْ وَلَقَدْ عَفَا عَنْكُمْ وَاللَّهُ ذُو فَضْلٍ عَلَى الْمُؤْمِنِينَ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதாக கூறிய தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான் துவக்கத்தில் அவனது அனுமதியின்படி அவர்களை நீங்கள்தான் போரில் வெட்டி வீழ்த்தினீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் ஊக்கமிழந்து உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொண்டீர்கள் மேலும் நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை போர் பொருட்களை அல்லாஹ் உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனேயே உங்கள் தலைவரின் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் ஏனெனில் உங்களில் சிலர் இம்மையை விரும்புவோராயிருந்தனர் வேறு சிலர் மறுமையை விரும்புவோராயிருந்தனர் பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான் இதன் பிறகும் அவன் உங்களை மன்னித்தருளினான் ஏனெனில் அல்லாஹ் இறை நம்பிக்கையுடையோர் மீது பெரிதும் கருணை பொழிபவனாக இருக்கின்றான் إِذْ تُصْعِدُونَ وَلَا تَلْوُونَ عَلَى أَحَدٍ وَالرَّسُولُ يَدْعُوكُمْ فِي أُخْرَاكُمْ فَأَثَابَكُمْ فأثابكم غما بغم لكي لا تحزنوا على ما فاتكم ولا ما أصابكم والله خبير بما تعملون தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான் ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்கள் வருந்த கூடாது எனும் படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் ثُمَّ أَنزَلَ عَلَيْكُم مِّن بَعْدِ الْغَمِّ أَمَنَةً نُّعَاسًا يَغْشَىٰ طَائِفَةً مِّنكُمْ ۖ وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق ظن الجاهليه يقولون هل لنا من الأمر من شيء قل إن الأمر كله لله يخفون فيه لأنفسهم ما لا يبدون لك يقولون لو كان لنا من الأمر شيء ما قتلنا هاهنا قل لو كنتم في بيوت رَبِّكُمْ لَبَرَزَ الَّذِينَ كُتِبَ عَلَيْهِمُ الْقَتْلُ إِلَى مَضَاجِعِهِمْ وَلِيَبْتَلِيَ اللَّهُ مَا فِي صُدُورِكُمْ وَلِيُمَحِّصَ مَا فِي قُلُوبِكُمْ وَاللَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ பின்னர் இத்துன்பத்திற்கு பிறகு மன ஆறுதலை அளிக்கக்கூடிய சிற்றுறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான் உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது ஆனால் மற்றும் சிலரோ தமது நலன்களையே முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாஹுவை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தனர் இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா என்று அவர்கள் வினவுகின்றனர் நீர் கூறும் யாருக்கும் எத்தகைய பங்கும் இல்லை இவற்றின் அனைத்து அதிகாரங்களும் நிச்சயமாக அல்லாஹுவின் கைவசமே உள்ளன உண்மையில் அவர்கள்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 إذا ضربوا في الأرض أو كانوا غزا وقالوا لإخوانهم إذا ضربوا في الأرض أو كانوا غزا لو كانوا عندنا ما ماتوا وَمَا قُتِلُوا لِيَجْعَلَ اللَّهُ ذَلِكَ حَسْرَةً فِي قُلُوبِهِمْ وَاللَّهُ يُحْيِي وَيُمِيتُ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ وَلَئِن قُتِلْتُمْ فِي سَبِيلِ اللَّهِ أَوْ مُتُّمْ لَمَغْفِرَةٌ مِنَ اللَّهِ وَرَحْمَةٌ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ وَلَئِن مُتُّمْ أو قتلتم لإلى الله تحشرون இறை நம்பிக்கை கொண்டவர்களே நிராகரிப்போரை போன்று பேசாதீர்கள் அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் செய்தால் அல்லது போரில் கலந்து ஏதேனும் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணமடைந்திருக்கவும் மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் கடும் துயரத்தை ஏற்படுத்துகிறான் உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லாஹுவே ஆவான் மேலும் நீங்கள் செய்கின்றவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணமடைந்தாலோ அப்போது உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அல்லாஹுவின் மன்னிப்பும் கருணையும் இந்நிராகரிப்பவர்கள்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 செய்வானாகில் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டாலோ அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் وَمَا كَانَ لِنَبِيٍّ أَن يَغُلَّ وَمَن يغل ليأت بِمَا غَلَّ يَوْمَ الْقِيَامَةِ ثُمَّ توفى كُلُّ نَفْسٍ مِمَّا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ أَفَمَنِ اتَّبَعَ رِضْوَانَ اللَّهِ كَمَنْ بَاءَ بِسَخَطٍ مِنَ اللَّهِ وَمَأْوَاهُ جَهَنَّمُ وبئس المصير هم درجات عند الله والله بصير بما يعملون لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين வஞ்சனை செய்தல் எந்த ஒரு நபிக்குரிய செயலாகவும் இருக்க முடியாது எனவே எவர் வஞ்சனை செய்கின்றாரோ அவர் மறுமை நாளில் தான் செய்த வஞ்சனையுடன் தான் வருவார் பின்னர் ஒவ்வொரு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 ما أنتم عليه حتى يميز الخبيث من الطيب وَمَا كَانَ اللَّهُ لِيُطْلِعَكُمْ عَلَى الْغَيْبِ وَلَكِنَّ اللَّهَ يَجْتَبِي مِن رُّسُلِهِ مَن يَشَاءُ فَآمِنُوا بِاللَّهِ وَرُسُلِهِ وَإِن تُؤْمِنُوا وَتَتَّقُوا فَلَكُمْ أَجْرٌ عَظِيمٌ இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே தீருவான் மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாஹுவின் நியதியல்ல எனினும் அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹு தேர்ந்தெடுக்கின்றான் எனவே மறைவானவற்றில் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இரையச்சத்தோடும் வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது وَلَا يَحْسَبَنَّ الَّذِينَ يَبْخَلُونَ بِمَا آتَاهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ هُوَ خَيْرًا لَهُمْ بَلْ هُوَ شَرٌّ لَهُمْ سَيُطَوَّقُونَ مَا بَخِلُوا بِهِ يَوْمَ الْقِيَامَةِ وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகின்றார்களோ அவர்கள் அதனை தமக்கு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 ஏன் கொலை செய்தீர்கள் முகம்மதே இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் என கூறுகின்றார்கள் ஆனால் உமக்கு முன் தெள்ள தெளிவான சான்றுகளையும் ஆகமங்களையும் ஒளியூட்டும் வேதங்களையும் கொண்டு வந்த தூதர்களில் பலரும் பொய்யர்கள் என கூறப்பட்டனர் ஆக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாயிருக்கின்றான் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள் அங்கு எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் ஆவான் இவ்வுலக வாழ்வென்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே என்று வேறில்லை لَتُبْلَوُنَّ فِي أَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ أَنفُسِكُمْ وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا وَاتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ لَتُبَيِّنُنَّهُ لِلنَّاسِ وَلَا تَكْتُمُونَهُ يَكْتُمُونَهُ فَنَبَذُوهُ وَرَاءَ ظُهُورِهِمْ فَنَبَذُوهُ وَرَاءَ ظُهُورِهِمْ وَاشْتَرَوْا بِهِ ثَمَنًا قَلِيلًا فَبِئْسَ مَا يشتروا يفترون لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير முஸ்லிம்களே உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைப்போரிடமிருந்தும் அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளை சின்னமாக நீங்கள் கேட்பீர்கள் இத்தகைய நிலைமைகளில் நீங்கள் பொறுமையும் இரையச்சமும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால் சின்னமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும் வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிட வேண்டும் அவற்றை மறைத்து வைக்க கூடாது என்று அல்லாஹு வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எரிந்து விட்டார்கள் மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்றுவிட்டார்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை கரங்கட்டது தாம் செய்கின்ற இழி செயல்களை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள் செய்யாத செயல்களுக்காக தாம் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் நீர் கருதிவிட வேண்டாம் உண்மையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனைதான் இருக்கிறது வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِأُولِي الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ويتفكرون يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار رَبَّنَا إِنَّكَ مَن تُدْخِلِ النَّارَ فَقَدْ أَخْزَيْتَهُ وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ رَبَّنَا إنك أننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر يكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إِنَّكَ لَا تُخْلِفُ الْمِيعَادَ சின்னமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன அவர்கள் எத்தகையவர்கள் எனில் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைக்கின்றார்கள் மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள் பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள் எங்கள் இறைவனே இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன் எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் இறைவனே நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய் மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை எங்கள் அதிபதியே இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம் உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எனவே எங்கள் அதிபதியே எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக எங்கள் இறைவா மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே சின்னமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய் فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل ذَكَرٍ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 மேலும் அவர்கள் அல்லாஹின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்பதில்லை அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது சின்னமாக அல்லாஹு கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான் يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون இறை நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கைக்கொள்வீர்களாக அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களாக சத்தியத்திற்காக தொண்டு புரிய எப்பொழுதும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் இருப்பீர்களாக மேலும் அல்லாஹுக்கு அஞ்சியே வாழ்வீர்களாக இதனால் நீங்கள் வெற்றியாளர்களாய் திகழக்கூடும்